الحمد لله الحمد لله الذي انعم علينا بنعمه الاسلام وهدانا بنعمه الايمان وفضل ديننا على سائر الاديان والصلاه والسلام على محمد النبي الادنى وعلى اله وصحبه ومن سار على نهجه الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشرافها فأنى لهم إذا جاءتهم ذكراهم وقال تعالى أيضا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء قلبه وتكون الجبال قلبه ولا يسأل حميم حميما صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام مفاتيح الغيب خمس لا يعلمهن إلا الله وقال نبينا عليه الصلاة والسلام أيضا أعدد ستا بين يدي الساعة موتي ثم فتح بيت المقدس ثم موطن ياخذ فيكم قطعات الغنم ثم انتفاضه الماء حتى يعطى الرجل مئة دينار فيظل ساقطا ثم فتنة لا يبقى بيت من العرب إلا دخلته ثم هدنة تكون بينكم وبين الأسفر فيغتبرون ويعطونكم تحت كل ثمان راية تحت كل راية اثنا عشر ألفا رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி வந்துதித்த என் உயிரிலும் மேலான முகமதே முஸ்தபா அகமதே முஜிசபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியகங்கள் சபா தாபியகங்கள் கயாமத்து நாள் வரைக்கும் மன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே இதையில்லாமல் அல்லாஹின் மாளிகையிலே அசுகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் ரகுலித ஜல்ல ஜலாலும் அவன் வாழும் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எதனை வேணாம் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் வசல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி இத்தப்புள்ளாகும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களை சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கின்றார் அந்த படைப்பினங்களை படைத்த அல்லாஹ் அத்துணை படைப்பினங்களுக்கும் ஒரு இபத்திதா ஒரு ஆரம்பத்தையும் இன்சிஹா ஒரு முடிவையும் வைத்திருக்கின்றான் படைத்தரப்புள்ள அல்லாஹ் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் யாவற்றையும் அறிந்தவன் யாவற்றையும் மிகைத்தவன் அவ்வல் அவன் தான் ஆரம்பமானவன் அவன் தான் இறுதியானவன் புவன் அவ்வல் சமைத்த கபில மூச்சை அவனுடைய ஆரம்பத்துக்கு ஆரம்பம் என்பது கிடையாது புவன் ஆசிர் அவன் இறுதியானவன் பழைத்த பாதகுஷை அவனுடைய இறுதிக்கு இறுதி கிடையாது ஆனால் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களுக்கும் ஒரு ஆரம்பத்தையும் இறுதியையும் வைத்திருக்கின்றார் அல்லாஹ் இந்த செல்லத்தான மனிதர்களை படைத்தார் மனிதர்களுடைய ஆரம்பத்தை பற்றி குரானிலே சொல்லக்கூடிய நேரத்தில் பலக மினல் மாவை பஷா பலகல் இன்சான பலகல் இன்சான என்று பலங்கப்பட்ட அமைப்புகளை கொண்டிருக்கிறார் மனிதனை நாம் இந்திரிய குடியிலிருந்து படைத்தோம் மனிதனை நாம் இரத்த கட்டியிலிருந்து படைத்தோம் மனிதனை நாம் கட்டினால் சத்தம் கேட்கக்கூடிய கல்வி மண்ணிலிருந்து படைத்தோம் என்பதாக மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி ஒரு ஆண் பேசுகின்றது இதே போன்ற மனிதனுடைய இறுதி இறுதியை பற்றி குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னக்கா மையத்தூர் இன்னமும் மையத்தூர் நவீன நாயகமே நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீர்கள் நிச்சயமாக அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள் பலகல் மூக்கவல் கயாத்தல் ஏற்படுத்தும் ஐயக்கும் மக்களும் அமலா பௌத்தையும் சயாத்தையும் நாம் உங்களுக்கு படைத்திருக்கின்றோம் எதற்காக வேண்டி தெரியுமா உங்களிலே யார் நல்லவர்கள் அதிகமாக செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் ரபுல்லிசல் மனிதனுடைய இறுதியை பற்றி பேசுகிறார் மனிதனுடைய ஆரம்பத்தை தான் நாம் சயாத் என்று சொல்லுகிறோம் மனிதனுடைய இறுதியை தான் நாம் மௌத் என்பதாக சொல்லுகிறோம் இதே போன்று ஏனைய மிருகங்களை படைத்தார் மிருகங்களுடைய ஆரம்பத்தை பற்றி ஒரு ஆண் சொல்லக்கூடிய நேரத்தில் பல புள்ள தாக்கத்தில் மேம்மா அல்லாஹ் ஒவ்வொரு மிருகத்தையும் அதே நீர்க்குழியில் இருந்து தான் படைத்தான் மையம்சி அலா மசை ஒமிங்கும் மையம்சி அலா ரசிரே ஒமிங்கும் மையம்சி அலா ஆர்பாய் எவ்வளவு குருவாகும் மாயஷா அல்லாஹ் விரும்பக்கூடிய ரீதியிலே சில மிருகங்களை ஊர்ந்து செல்லக்கூடியதாகவும் இன்னும் சில மிருகங்களை இரண்டு கால்கள் உடையதாகவும் இன்னும் சில மிருகங்களை அல்லாஹ் நான்கு கால்கள் உடையதாகவும் படைத்தான் என்பதாக மிருகங்களுடைய ஆரம்பத்தை பற்றி சொன்ன அல்லாஹ் மிருகங்களுடைய இறுதியை பற்றியும் அதே ஆணையை சொல்லுவார் வானம் பூமி கலக்கல் நெய்லம் கலக்கமாவாதி ஒன் அல்ல ஒம வைரகுமா பேசுத்தது ஐயா வான பூமியுடைய ஆரம்பத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அத்துணை வசுக்களையும் நான் ஆறு நாட்களில் படைத்துவிட்டேன் என்பதாக அல்லாஹ் ரபுல்ல ஜெல்லசான வானத்தின் பூமியினுடைய ஆரம்பத்தை பற்றி பேசுகின்றார் இதே குரானில் இன்னொரு இடத்தில் இந்த வானத்தினுடைய இறுதி சியாமத்துக்கு நெருக்கமான காலம் வந்துவிடும் என்று சொன்னால் இந்த வானத்தின் உறுதி எப்படி ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் மகபுல் இந்த சொல்லி காட்டுகிறார் கையாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே இந்த வாடம் இருக்கின்றதல்லவா இந்த வாடம் செல்வாக மாற்றப்படும் இதற்கமா ஒரு சக்கர் இந்த வாடம் பிறந்துவிடும் இந்த வானம் சுக்குநூறாக ஆக்கப்படும் என்பதாக அல்லாஹ் வானத்தின் ஆரம்பத்தையும் சொல்லியிருக்கிறான் வானத்தின் இறுதியையும் சொல்லியிருக்கிறான் இன்னும் ஒரு இடத்தில் கலக்கல்லையில ஒன் அகாரா வஷமுச வல்கமர் சூரியன் சந்திரன் இரவு பகல் என்பதை இதனுடைய ஆரம்பத்தை பற்றி பேசிய அம்மா அதே குரானிலே அதே குரானிலே அம்மா இந்த சந்திரனுடைய முடிவையும் சொல்லியிருக்கிறார்கள் கியாமத்துடைய நெருக்கமான காலம் வரும் என்று சொன்னால் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சந்திரனுடைய நிலைமை எவ்வாறாக ஆகும் அதனுடைய முடிவு எவ்வாறாக ஆகும் என்பதை ஒரு ஆண் சொல்லுகின்றது சூரியனுடைய ஒளி அப்படியே நீக்கப்பட்டு அது கடலுக்கு தூக்கி எறியப்படும் என்பதாக ஒரு ஆண் சொல்லிக் கொண்டிருக்கின்றது சந்திரனை வகத்தப்பல் சமர் சந்திரனை அல்லாஹ் ஒளி இல்லாமல் ஆக்கிவிடுவான் என்று சந்திரனுடைய இறுதியை பற்றி ஆண் பேசுகின்றது இப்படி எடுத்துக்கொண்டால் மேலான பெரியவர்களே சகோதரர்களே மலைகளுடைய ஆரம்பம் மலை பார்ப்பதற்கு பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது ஒல்ஜிபால அவுதாதா மலைகளை நாம் பூமிக்கு முலைகளாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பளித்த ஜெல்லசான இந்த மலைகளுடைய ஆரம்பத்தை பற்றி பேசிய அதே குரானிலே அதே குரானிலே இந்த மலைகளுடைய இறுதியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு தப்பும் சமா கல்முகள் ஒத்தக்கூறு ஜிபாலு கல்லுகள் ஒத்தக்கூறு ஜிபாலு கல் எதிரில் மண்பூ ஒரு நாள் வரும் அந்த தியாகத்துடைய நாள் வந்துவிடும் என்று சொன்னால் இந்த பிரம்மாண்டமான மலைகளுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா குரான் சொல்லுகின்றது பஞ்சுகள் பறப்பதை போன்று இந்த பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் பறக்கும் என்பதாக அல்லாஹ் ஒரு ஆணிலை சொல்லி காட்டுகிறார் மலைகளுடைய நட்சத்திரங்களை எடுத்துக் கொண்டால் நட்சத்திரங்களுடைய ஆரம்பத்தை பற்றி குரான் பேசிக் கொண்டது வானத்தில் அதாவது பூமிக்கு நெருக்கமான வானத்தை நாம் நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தியிருக்கிறோம் என்பதாக நட்சத்திரங்களினுடைய ஆரம்பத்தை பற்றி பேசிய அல்லாஹ் அவர்கள் அதே ஒரு ஆணிலே இதன் இதன் وإذا النجوم انقدرت وإذا القواكب انكسرت سبحان الله الله சொல்லுகிறான் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் இன்று பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே ஒளி ஒளி இழக்கப்பட்டு அது அப்படியே பறந்து திசை திறந்து கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரம்புள்ள ஜெல்லசான நட்சத்திரங்களின் இறுதியை பற்றி வாங்க சொல்லியிருக்கிறார் மலைகள் கடல் ஆறு இதனுடைய ஆரம்பங்களையும் இறுதியையும் பற்றி பேசிய அப்பா நம்முடைய ஜென்னத்தானவர்கள் எதனை தெளிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அத்துணை வத்துக்களுக்கும் ஒரு ஆரம்பமும் இருக்கின்றது ஒரு இறுதியும் இருக்கின்றது ஆனால் படைத்தரப்பொழுது அல்லா அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது அவனுடைய ஆரம்பத்துக்கு ஆரம்பம் கிடையாது அவனுடைய இறுதிக்கு இறுதி கிடையாது மேலான கணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஜல்லத்தான ரபுல்லிசான படைத்த படைப்பினங்களுடைய ஆரம்பத்தை பற்றி மனிதன் விளங்கிக் கொள்வது அறிந்து கொள்வது இது இமானோடு எதுவும் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது மனிதனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் ஜல்லத்தான செல்லத்தான இந்த படைப்பினங்களுடைய இறுதியை பற்றி சொல்லுகிறானே இது வெறுமனே மனிதனுடைய இருள் சம்பந்தப்பட்ட விடயம் கிடையாது வெறுமனே அறிந்து வைத்து இருக்க வேண்டிய விடயம் கிடையாது மாற்றமாக ஒவ்வொரு மனிதனும் உறுதியான ஈமான் பண்ணக்கூடிய ஈமானுடைய ஆறு அம்சங்களில் ஒன்றாக உலகத்தின் முடிவை அல்ல ஆகியிருக்கிறது உலகத்தில் சொல்லுகின்றார்கள் நான் எட்டப்படும் ஈமானு அதாவது அல் யோமில் ஆசை அல் ஈமானு பின் யோமில் ஆசை ஒவ்வொரு ஹர்சானே ஈமான் நான் எட்டப்படும் ஒரு மனிதன் உலகத்தினுடைய இறுதி உலகத்தினுடைய இறுதியை பற்றி அவன் ஈமான் கொள்ளாத வரையில் எதுவரைக்கும் என்றால் அவன் பூர்த்தியான மீனாக ஆகும் மேலானவர்களே உலகத்தின் இறுதி என்றால் என்ன உலகத்தின் இறுதி கையாமத்துடைய ஆரம்பம் உலகத்தின் இறுதி இறுதி நானுடைய ஆரம்பம் உலகத்தின் இறுதி நான் அம்மாவுக்கு முன்னால் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளினுடைய ஆரம்பம் நான் எங்க வசப்புக்கு முன்னால் கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளின் ஆரம்பம் உலகத்தின் முடிவுடன் தொடர்பாக இருக்கின்றது அழைவிக்கலாம் கொடுக்கலாம் அவர்கள் தையை முஸ்லிமுடைய முதலாவது ரூபாய் நெருசலாம் அலைவசலம் அவர்கள் இடத்துல வந்து கேட்கின்றார்கள் அப்துல் அலி ஈமான் அல்லாவின் தூதரை ஈமான் என்றால் என்ன என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் அவர்கள் ஆறு அம்சங்களை ஐந்தாவதாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்வது மேலான கண்ணியத்துக்குரிய கரவான்களே சகோதரர்களே உலகத்தின் முடிவு இருக்கின்றதல்லவா ஈமானுடைய அரசான்கள் இருந்து ஒரு அரசான் ஒரு மனிதன் செய்யாமல் சென்றார் என்ன இறுதி நாள் என்றால் என்ன இதனுடைய நிலைமைகள் எப்படி எப்படி இருக்கும் இதனுடைய பயன்கரங்கள் எப்படி இருக்கும் நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நிறுத்தாக்கப்பட போகின்றேன் நான் என்னுடைய ரப்புடன் எந்த ஒரு முத்தரசின்கள் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் என்னுடைய ரப்புடன் பேச இருக்கின்றேன் இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை சரியான முறையில் அறியாத வரையில் இந்த நாளைக்கு உண்டான மகத்துவம் எங்களுடைய எண்ணத்தில் வராது மனிதன் எதனை சரியாக அறிகின்றார்கள் எதனை விளங்குகின்றானோ எதனுடைய பெருமதியை உள்ளத்துக்கு எடுத்துக் கொள்கிறானோ அப்பொழுது அதற்காக வேண்டி முயற்சி செய்வான் பலத்தின் பெருமதியை மனிதன் அறிகிறான் அதற்காக வேண்டி இரவு பகல் முயற்சி தங்கத்தின் பெருமதியை மனிதன் விளங்குகின்றான் இரவு பகலாக முயற்சி லைலக்குள் சதுருடைய இரவினுடைய மகத்துவத்தை விளங்கினால் அதனால் அன்று இரவு முழித்து அமைச்சு விழித்து அமைச்சு மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அதே போன்றுதான் இறுதி நாள் என்றால் என்ன என்ற அறிவு மனிதனுக்கு வராத வரையில் அந்த மனிதன் அந்த நாளுக்குண்டான தயாரிப்புகளை செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டார்கள் ஹபீஸ் அல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கியாமத்துடைய நாளை உங்களுடைய கண்ணூடாக பார்ப்பதை போன்று உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டுமா திருமதியுடைய திருமதியுடைய உங்களுக்கு தியாமத்துடையனாலே நாளை உங்களுடைய கண்ணால் பார்ப்பதை போன்று ஒரு நிலைப்பாடு ஏற்பட வேண்டுமா நீங்கள் இதை சொல்லு கூப்பிடார் இதை சமா உன் சதரார் சமா உன் சக்கர் இந்த சூறாக்களை போடுங்கள் கியாமத்துடைய நாள் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய கண்ணால் பார்ப்பதை போன்ற உங்களுக்கு உணர்வு ஏற்படும் கண்ணால் பார்ப்பதை போன்ற உணர்வு ஏற்படும் வேளாண் கல்யாணத்துக்குரியவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்கிறான் என்னுடைய கேள்வி நான் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அந்த நாள் இந்த நாள் ஆகிய அதாவை வரத்தான் போகின்றது என்ற சந்தேகமும் கிடையாது சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் நிச்சயமாக சத்தியமாக இருக்கக்கூடிய பெயர்களையும் ஒரே இடத்தில் தான் கியாமத்துக்கு சாஹா என்று சொல்லி இந்த இடத்துல ஆயத்துல பாதிக்கப்பட்டது சாஹா என்று சொன்ன அளவுல நேரத்துக்கு சொல்லுவாங்க ஒரு மணித்தியாலத்துக்கு சொல்லுவாங்க ஒரு நிமிடத்துக்கு பாதிப்பாங்க இப்படி பல இஸ்லாஹாக்களும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஏன் இந்த இடத்தில் தியாமத்துக்காக வேண்டி சாஹா என்பதாக பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் பிஹாதல் யோகம் எவ்வளவு பிஹாதல் ஆகும் இந்த நாளையில் தான் இந்த உலகத்தில் நாம் எத்தனை பொருட்கள் எல்லாம் பார்க்கின்றோமோ அத்துணை பொருட்களும் நூறாக ஆக்கப்படக்கூடிய அந்த நேரம் அந்த நாள் அந்த மனுஷியாளத்தை கவனித்து செய்யாமத்துக்கு சா என்பதாக பேரிடப்பட்டிருக்கின்றது உலமாக்கள் கருத்து சொல்லுகின்றார்கள் இது அல்லாமல் அத்தாஹா என்பதாக அல் வாக்கியா என்பதாக அல் ஷாஃபா என்பதாக அல் பாரியா என்பதாக ஒரு ஆணிலே முப்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் கியாமத்துக்கு சொல்லப்பட்டது அஸ்மா அஸ்மா அலா சொல்வார்கள் ஒரு ஒரு பலதரப்பட்ட பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் விளங்கப்படுத்தப்படுகின்றது குரானிலே அல்லாஹ் இந்த கியாமத்துடைய நாளுக்கு இத்தனை பேர்களை சொல்வதற்கு காரணம் மனிதனை உணர்ந்து கொள் நீ எனக்கு முன்னால் நிறுத்தாக்கப்பட இருக்கின்றாய் என்பதை உணர்த்துகின்றார் இப்படி சொன்னாங்களா நம்முடைய நிலைப்பாடையும் சொல்லுகிறார் நம்முடைய நிலைப்பாடையும் சொல்லுகிறார் இன்னமும் யாரோ நாம் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நாம் உலகத்திலே வாழப் செய்யாமத்து தானே அது எப்பொழுதோ வரும் என்ற எண்ணத்தில் தான் மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுகிறான் இந்த சியாமத்தை நாம் சமீபமாக கருத்து கொண்டிருக்கிறோம் நெருக்கமாக இருக்கின்றது அந்த நாள் கொண்டு விடும் என்றால் கல்விர் அதாவது அல்லா வானம் செல்வாக மாற்றப்படும் வகபூர் ஜிபாலு கல்விகள் மலைகள் பஞ்சாக பறக்கும் வலயக்கல் ஹமீமும் சமீமா உதவி செய்வதற்கு எந்த ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரை எட்டி பார்க்கவும் மாட்டார் குடும்பத்தையாவது பிழையாக வைத்து விதியாவாக கொடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளதான் அந்த மனிதன் நினைப்பான் என்பதாக ஒரு ஆண் சொல்லிக் கொண்டிருக்கின்றது வேளாண் நேற்றுக்குரியவர்களை கியாமத்தில் பொழுது வரும் செய்யாமத்து எப்பொழுது வரும் இறுதி நாள் எப்பொழுது வரும் என்ற அறிவு அலல் மலாயகா மலக்குமார்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் ஹசரத் ஜிபிரில் அலைய சலாத்து அவர்களுக்கு கூட தெரியாது ஜிபிரில் அலிசலாம் நபி அவர்கள் இடத்துல வந்து கேட்கிறார்கள் அப்தின் அலிசா யார சொல்லலாம் கியாமத்தில் எப்பொழுது வரும் என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் மலக்குமார்களின் தலைவருக்கு செய்யாமத்துடைய அறிவு கிடையாது எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது நபி இடத்துல வந்து அதே போன்று நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாவுடைய ஹபீபுக்கு கூட கயாமத்து எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது வந்து நீங்கள் கியாமத்து கியாமத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே அவரால் கொண்டிருக்கிறது நபியவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் கயாமத் கயாமத் கயாமத் என்று எங்களை பயமுறுத்துகின்றீர்களே இந்த கயாமத் எப்பொழுது நிகழும் சொல்லுங்கள் ரத்து கேட்கிறார் நபி பார்த்து தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள் நபியை நீங்கள் ஏன் அதனை பிரஸ்தாபிக்க வேண்டும் புல் நபிய சொல்லுங்கள் இன்னமா இல்முகா இந்த ரப்பி கயாமத் எப்பொழுது ஏற்படும் என்ற அறிவு இது எனக்கு சொந்தமானது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அது எப்பொழுது ஏற்படும் எப்படி ஏற்படும் என்ன நாளில் ஏற்படும் என்பதை அறிவு அல்லாஹுக்கு சொந்தமானது சொன்னார்கள் மறைமுகமான ஐந்து விடயங்கள் இருக்கின்றது அந்த ஐந்து விடயங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சூரா லுக்மானுடைய கடைசி ஆயத்தை ஓட ஆரம்பித்தார்கள் நிச்சயமாக செய்யாமல் எப்பொழுது ஏற்படும் மழை எப்பொழுது பெய்யும் கற்பத்திலே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா மனிதன் எதனை சம்பாதிப்பான் எந்த இடத்திலே மனிதன் மரணிப்பான் என்ற இந்த ஐந்தினுடைய அன்பு இது அல்லாஹுக்கு சொந்தமானது அகலல் மலாய்கா சாத்தமுல் அன்பியா இவர்களுக்கு கூட தெரியாது ஏன்னா அந்த கணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே என்றாலும் கியாமத்து நெருங்கிவிட்டது நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நிறுத்தாக்கப்பட இருக்கின்றேன் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்பதை அறிவித்து காட்டுவதற்காக வேண்டும் அல்லாஹ் மூலமும் மூலமாகும் கயாமத்துடைய அடையாளங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நெருங்கி நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பல அடையாளங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆண் ஹதீஸின் மூலமாக பல அடையாளங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை உலமாக்கள் இரண்டு பகுதிகளாக பிரிப்பார்கள் அல் அலாமாத்தில் கூறுறா அல் அலாமாத்தில் சுகுரா சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்பதாக இரண்டு பகுதிகளாக பிரித்தார்கள் கிராமத்து நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பெரிய அடையாளங்கள் எத்தனை அது எப்பொழுது நிகழும் எப்படி நிகழும் என்பதை அபிசல்லாம் அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் அது ஆயா كحركات معلوم منظومة في سلك فانقطع السلك فتتبع بعضها بعضا رواه أحمد பெரும் பத்து அடையாளங்கள் இருக்கின்றது பெரும் பத்து அடையாளங்கள் இந்த பெரும் பத்து அடையாளங்களும் ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்ட முத்து மாலையை போன்று அந்த நூல் அவிழ்ந்து விடும் என்றார் அறந்து விடும் என்று சொன்னார் எப்படி முத்துக்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கீழே விட ஆரம்பிக்குமோ பெரும் அடையாளங்கள் பத்து இந்த பத்தில் ஒன்று நிகழ்ந்து விட்டாலும் பெரும் அடையாளங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்கும் வேளாண் கண்ணியத்துக்குரிய நலவான்களை சகோதரர்களே இது ஒரு பகுதி பெரும் அடையாளங்கள் அடுத்தது ஒரு பகுதி அல் அலாமாக சோதரா சிறிய அடையாளம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் முகமது அப்துல் ரஹ்மான் அல் அரேபி என்று சொல்லக்கூடிய நிகாயக்குள் ஆழம் உலகத்தின் முடிவு என்று ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார் அந்த கிதாபிலே அல் அலாமா சிறிய அடையாளங்கள் என்று ஒரு தலைப்பு அந்த தலைப்பு கேட்டால் ஒரு ஆண் ஹதீசனுடைய கருத்தின்படி ஒரு ஆண் ஹதீசனுடைய ஆதாரங்களை எடுத்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு சிறிய அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார் கியாமத்து நெருங்கிவிட்டது நான் என்னுடைய ரத்தத்து முன்னால் நிறுத்தாக்கப்பட இருக்கின்றேன் என்பதை மனிதன் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லா நவியவர்களின் மூலமாக குரானின் மூலமாக சொல்லித் தந்த அடையாளங்களை நூத்தி முப்பத்தி ஒரு சிறிய அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார் அதனை இரண்டு தலைப்பாக பிரித்திருக்கிறார் நடந்து முடிந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் இது ஒரு தலைப்பு நடந்து முடிந்துவிட்டது நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு தலை எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய அடையாளம் என்று இன்னொரு தலை இந்த நூத்தி முப்பத்தோரு அடையாளங்களையும் இரண்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறார் அவருடைய ஆய்வின்படி அவருடைய கருத்தின்படி உலகத்தினுடைய நிலைமையை வைத்து பார்த்து அவர் சொல்லுகிறார் எண்பத்தி மூணு அடையாளங்கள் எண்பத்தி மூணு அடையாளங்கள் உலகத்திலே நடந்து முடிந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்து விட்டது அவருடைய ஆயுள் படிக்கு இன்னும் நாற்பத்தெட்டு அடையாளங்களே மீதமாக இருக்கின்றன இன்னும் நாற்பத்தெட்டு அடையாளங்கள் நடக்க இருக்கின்றது கிராமத்துடைய சிறிய அடையாளங்கள் மேலான கண்ணியக்கூடிய நாவல்களை சகோதரர்களே மிகவும் நெருக்கமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நாற்பத்தெட்டு அடையாளங்கள் நிகழும் என்றால் தயாமத்து வந்துடும் நான் இடத்துக்கு முன்னால் நிற்காதப்பட போகிறேன் சரி நடந்து முடிந்த அடையாளங்களை ஒரு ஆள் ஹரித்திலிருந்து எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சியாமத் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை அறிவித்து தருவதற்காக வேண்டி ஆக சிறந்த ஒரு அடையாளம் தான் என்னுடைய ஹபீப் செல்லம் அலைஹுவ செல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் நானும் கிராமத்தும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று நெருக்கமாக நபியவர்கள் உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது கிராமத் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம் பெரிய அடையாளம் அடுத்த அடையாளம் என்று அல்லா குரான் என்று நடந்து முடிந்து விட்டது இன்னும் ஒரு அடையாளத்தை அல்லா சொல்கிறான் குரானில் சொல்லுகிறான் செய்யாமத்து நெருங்கிவிடும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு அக்காட்சி தான் சந்திரன் இரண்டாக பிளக்கும் சந்திரன் இரண்டாக பிளக்கும் மேலான கண்ணியத்துக்குரிய கணவான்களே சகோதரர்களே அப்துல்லாஹிபின் மசூத் அப்துல்லாஹிபின் அப்பா ரவி அல்லாஹ் போன்ற சகாபாக்கள் புகாரி முஸ்லிம் ஏனைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அடையாளம் நிகழ்ந்திருக்கிறது அப்பாஸ் நபி அல்லாஹன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அஜ்மா அல் முஸ்லிக்கும் முஸ்லிம்கள் நபி அவர்களிடத்திலே வந்து ஒன்று சேர்ந்து உண்மையான நபியாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அல்லாஹுடைய உண்மையான தூதராக இருந்தால் நாம் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றோம் ஏனென்றால் இந்த சந்திரனை இரண்டு பகுதிகளாக பிரித்து காட்டுங்கள் என்பதாக ஒரு சேலஞ்ச் இருக்கிறார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய கரவான்களே சகோதரர்களே வன் சக்து கமர் ஷாஹித் கொள்கிறோம் அல்லாவின் மீது ஆணையாக நாம் பார்ப்போம் அந்த சந்திரனின் ஒரு பகுதி அபு மலைக்கு மேலாலும் இன்னொரு பகுதி சகைசான் என்ற மலைக்கு மேலாலும் இருந்ததை நாம் கண்ணூடாக பார்த்தோம் என்பதாக சகாபாக்கள் நடந்து முடிந்த அடையாளர்கள் சித்தன் அவர்களுக்கு மாலிக்கு ஆறு தருகிறேன் அவர் அந்த ஆறு விடயம் நடக்கும் என்றா மிச்சம் கியாமத்துக்கு நெருங்கிட்டா என்பதை அறிந்து கொள் என்று சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவது கியாமத்து மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று என்பதை நபி அவர்கள் சொன்னார் நபி அவர்கள் உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது நபி அவர்கள் சந்திரனை பிறந்த நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது நாம் கியாமத்திற்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கக்கூடிய அடையாளம் இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் முகத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் மேலான கல்வியக்கூடியவர்களே திரும்பவும் ஒரு காலம் வரும் இன்று அந்நியவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த பைப்பில் முகத்து முஸ்லிம்களுடைய கருத்துக்கு கீழால் வரும் முஸ்லீம்களுடைய கரத்தின் நொச்சியினால் வரும் அதுவும் கிராமத்து நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய அடையாளம் அதில் குமரே பாரூக் ரவி அல்லாமல் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இறுதி பதினைந்தாம் பதினாறாம் ஆண்டு முதலா முதல் முறை முஸ்லிம்களுடைய கரத்தில் பைசூல் முகந்தர் கிடைத்தது பின்னால் கைப்பற்றப்பட்டது அதற்கு பின்னால் ஹிஜிரி ஐநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சலாஹுதீன் அய்யூபி நஜிமஹுல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுடைய கரத்துக்கு வந்தது திரும்பவும் கைப்பற்றப்பட்டது இப்பொழுது அன்னியவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழாக இருக்கின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் செய்யாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் எவ்வளவு மல்ஹமா பெரும் ஒரு யுத்தம் முஸ்லீம்களுக்கும் யகூதிகளுக்கும் மத்தியில் நடக்கும் அந்த பெரும் யுத்தத்தின் மூலமாக புத்தம் தீமையா கிழங்குள் முஸ்லிம்கள் அதனை கைப்பற்றுவார்கள் அடுத்ததாக படையெடுத்துக் கொண்டு போய் வைப்புள் முகத்தத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் அந்த நேரத்திலே எப்படி இருக்கும் என்று சொன்னால் சுபகாலல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் முஸ்லிம்களுக்கு சார்பாக மாறும் யா அவனை வந்து கொலை செய்வாரா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மசிகளும் முஸ்லிம்களுக்கு சார்பாக ஆக்கப்படும் முஸ்லிம்கள் பகுதியில் பைத்தில் மக்களில் முஸ்லிம்கள் பைத்தில் முகத்தை கைப்பற்றுவார்கள் இது கியாமத்துடைய அடையாளம் அடுத்ததாக சொன்னார்கள் நோக்கான் யாக்கு முக்கியம் சப்போ ஆகும் கியாமத்துடைய சிறிய அடையாளங்கள் இருந்து ஒன்றுதான் மிருகங்களுக்கு ஏற்படுவதை போன்று மிருகங்களுக்கு ஏற்படுவதை போன்று மிருகங்களுக்கு எப்படி நோய் வந்தால் திடீர் திடீர் என்ற மௌக்கு விழுந்திருமோ மரணித்து விழுமோ இதே போல உங்களையும் அதிகமானவர்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு திடீர் திடீரென மூக்காகும் மிருகங்களுக்கு நோய் ஏற்படுவதை போன்று உங்களிலே பலவிதமான நோய்கள் ஏற்படும் திடீர் மோக்குள் பூஜா திடீர் மோக்குகள் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எத்தனை நோய்கள் மேலானவர் என்று நாம் கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் ஒரு பேப்பர்ல வருது இலங்கை முழுவதும் முப்பதாயிரம் பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சகாபாக்களுடைய காலத்திலே சாப்பிடைய அம்பாஸ் என்ற ஒரு நோய் ஏற்பட்டது அதிலே இருபத்தஞ்சாயிரம் பேர் பெரும் பெரும் சகாபாக்கள் வாதிபுடன் ஜபல் அம்ரனுடன் அப்துல்லாவின் அம்ரனுடன் ஆள் சோதனைகள் அப்பா போன்ற பெரும் பெரும் சகாபாக்களும் நபியவர்கள் சொன்னார்கள் பரவல் அதாவது நோய்கள் ஏற்பட்டு மக்கள் திடீர் திடீர் என்று மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்றால் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னால எத்தனை நோய்கள் நோயாளிகள் இருந்தார்கள் அல்லது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அல்லது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேர் நோய் நோயாளிகள் இருந்தார்கள் என்றால் அதை விரல் என்னெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கலாம் இந்த நோய் இல்லாதவர்களைத்தான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களை தான் ஜெர்மனிக்கு எண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கின்றது இதுதான் அடையாளம் அடுத்ததாக நிறைய அவர்கள் சொன்னார்கள் சும்மா சிப்பாலத்துல் மக்களுக்கு மத்தியிலே பணம் பரவலாக பாதிக்கப்படும் ஒரு மனிதனுக்கு நூறு திருகங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவள் கோவித்துக் கொண்டுதான் செல்வான் ஒருத்தருக்கு கொண்டு போய் நூறு திருகங்கள் கொடுத்தாலும் இன்னும் கிடைக்கலையே என்று சொல்லி கோபமாக அனுப்புவார் இந்த நிலைமை வரும் என்றால் தேவமத்து மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள் என்பதாக ஹபீப் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய மாலிக் ரதி பார்த்து சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் கிருஷ்ணர் சொன்னீங்க ஒரு பெரும் சித்தனா இருப்பது அரபிகளுடைய எந்த ஒரு வீட்டையும் கூட அந்த பித்னா விட்டு விடாது அந்த வீட்டிலையும் அது பித்னாக்கள் பெருகும் எந்த அளவுக்கு பித்னாக்கள் பெருகும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் பாகிஸ்தான் முதலும் இரண்டு இரவை கொண்டிருக்கும் ஹலால் எது செய்யலாமா செய்யக்கூடாதா இதை சரிய அனுமதி இருக்குதா ஹக்கா பாத்திலா என்பதை விளங்காத முடியாதா விளங்க முடியாத அளவுக்கு நாட்கள் ஏற்படும் அது இறந்த இருந்த இரவை போன்றிருக்கும் சொன்னார்கள் காலையிலே முக்மினாக இருப்பான் மாலையிலே அல்லாஹுக்கு நிராகரிப்பான காலையில் உண்டு கொள்வார் மாலையில் முன்பினாக இருப்பான் காலையிலே அல்லாவுக்கு நிராகரித்த ஒரு காப்பிராக மாறிவிடுவார் துனியாவுடைய அற்ப லாபத்துக்காக சொற்ப லாபத்துக்காக தீனை விற்பதற்கும் தயங்க மாட்டார் தீனை விட்டுட்டு போயிடுவார் துனியாவா ஆசிராவா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆசிரத்தை விட்டா அது துனியாவை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு பித்னா உடைய காலம் வரும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த பித்னா அரபிகளுடைய வீடை கூட விட்டு வைத்தார் பல விதமான பித்னாக்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் உலகத்துல அதிகமான குலைகள் கத்திரத்தில் பசுங்கள் அதிகமாக குலைகள் ஏற்படுவதாக ஆபத்தை யோசிக்கலாம் புதைப்பதிவுள் யமான் ரவி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்தில் எந்த அளவுக்கு என்றால் தயுச்சிக்கண்ண ஐயசும் அழைக்கும் மினசமா சுனர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே கெடுதிகள் பாவங்கள் உங்களுக்கு வானத்திற்கு மேலால் இருந்து வரும் சமா என்ற வார்த்தைக்கு மாமோக்கார் அதாவது தலைக்கு மேலால் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு சமா எடுப்பார் வானத்துக்கும் சமா எடுப்பார் உங்களுக்கு மேலால் இருந்து உங்களின் மீது சவறுகள் கொட்டப்படும் என்பதாக சொந்தைப்பட்டுள்ள ஜமான் ரவி அல்லாமன் அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்கள் மேலான கண்ணியத்துக்குரியவர்களை எப்படி கொட்டுது எப்படி தலைக்கு மேலாக சர்வம் கொட்டுது மேலான கண்ணியத்துக்குரியவர்களை இன்றைக்கு எங்களோட தலைக்கு மேலான பதிமூணாயிரம் சேட்டலைட்கள் இயங்கிக் கொண்டது பதிமூணாயிரம் அதிகமான சேட்டலைட்கள் எனது தலைக்கு மேலால இயங்கி கொண்டிருக்கின்றது தலைக்கு மேலால் இருந்து வீட்டுக்குள்ள பாவம் இறக்கப்படும் செகனைகள் தலைக்கு மேலால் பதிமூறாயிரம் செகனைகளை வைத்து தலைக்கு மேலால் இருந்து வீட்டுக்குள்ளால் பாவம் இறக்கப்படுகின்றது அடையாளம் இறுதியாக முடியவர்கள் சொன்னார்கள் பல அடையாளங்கள் இருக்கின்றது நேரம் இடம் கொடுக்கவில்லை இன்னும் ஒரு நிகழ்வு ஏற்படும் நீங்க வெறுமனே இமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியும் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியும் முழு உலகமும் உங்களை பார்த்து கை நீட்டக்கூடிய ஒரு சட்டம் வரும் முழு பாப்பிர்களும் ஒன்று சேர்ந்து முழு பாப்பிர்களும் ஒன்று சேர்ந்து உங்கள் மீது கையை நீட்டுவார்கள் ஒரு பாத்திரத்தை வைத்து எப்படி சாப்பாடுக்கு அழைக்கப்படுகின்றதோ இதனை போன்ற முஸ்லிம்களை உலகத்தில் இருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி அத்தனை குபுர்களும் அத்தனை பாத்திரங்களும் ஒன்று சேர்வார்கள் இந்த நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் செய்யாமத்து நெருங்கிவிட்டது மேலும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் காபாவுடைய மலைகளை இருக்கின்றதல்லவா இந்த காபாவுடைய மலைகளுக்கு மேலால் கட்டிடங்கள் உயரக்கூடிய நிலைமையை பார்த்தால் இதுவும் கியாமத்துடைய அடையாளம் أن ترى الكفار العراة العالى رعاع الشام يتطاولون في البنيان இன்னும் ஒன்றுதான் சிறப்பில்லாதவர் ஆடை இல்லாதவர் அரக்கோட ஆடையோடு இருக்கக்கூடியவர் ஏழைகள் ஆடு நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் துணியால் கட்டிடங்கள் கெட்டுவதில் போட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு உலகத்திலே நடக்கும் என்றால் கயாமத்தில் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலான கண்ணியத்துக்குரிய பகவான்களுக்கு எத்தனையோ அடையாளங்களை கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ அடையாளங்களுக்கு காரணமாக நாங்களே ஆகியிருக்கிறோம் நாம் கியாமத்துடைய அடையாளமாக ஆகிவிடக் கூடாது நான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்ன அந்த கியாமத்துடைய அடையாளத்துக்கு உண்டானவராக நான் ஆகிவிடக் கூடாது நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்னுடைய ரங்குக்கு முன்னால் நிறுத்தாக்கப்பட இருக்கின்றேனே அவனுக்கு முன்னால் நான் செய்த ஒவ்வொரு காரியம் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இதற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது என்ற உணர்வுடன் உலகத்தில் வாழ்க்கை மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களை அடையாளங்களை சொல்லி யாரையும் பயமுறுத்துவது நோக்கமல்ல மாற்றமாக அடையாளமாக நான் ஆகிவிடக் கூடாது இந்த அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் கையாபத்து நாளைக்கு நடக்க போகின்றது போன்ற உணர்வை எடுத்து அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அமல்களிலே ஆக சிறந்த அமல் தான் கொள்கையினுடைய அமல் கொள்கை நபி பரிசாக கொடுக்கப்பட்ட மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றிலிருந்து ஒரு மனதிற்கு உறுதியை எடுப்போம் நான் என்னுடைய எந்த ஒரு கொள்கையையும் இமாம் ஜமா தவறாமல் இமாமோடு ஒன்று சொல்லக்கூடிய ஒரு நீயத்தையும் உறுதியையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ரபுல்லிசல்ல எந்த முறையிலே வாழ சொன்னானோ அந்த முறையிலே வாழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் ரபுல்லிசல்ல நம் அனைவரையும் மாற்றி அருவானாக யாழ்லா நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யாழ்லா நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக உட்கார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் தோழர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யாழ்லா ஹஸ்தான்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யாழ்லா அதிகமான காலங்கள் உலகத்திலே வாழ்ந்துவிட்டோம் யா அல்லா இன்னும் கொஞ்ச நாள்கள் எங்களுக்கு அவகாசத்தை நீ தந்திருக்கின்றாயா அல்லா இருக்கக்கூடிய இந்த மீதமான காலத்தை உனக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டு உன்னிடத்தில் வரக்கூடிய கூட்டத்திலே நம்மை அனைவரையும் மாற்றி அருள்வாயாக யா அல்லா எங்களுடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரவன் நீ அல்லா எங்களுடைய உள்ளத்துக்கு அதிகரி நீ அல்லா நீ விரும்பக்கூடிய காரியங்களிலே எங்களுடைய உள்ளங்களை விரும்பக்கூடிய சினிமாக்களிலே எங்களுடைய உள்ளங்களை ஈடுபடுகிறியா அல்லா யா அல்லா உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் உன்னுடைய களிமாவை மொழிந்த நிலைமையிலே உன்னுடைய உன்னை சந்திக்க போகின்றோம் என்ற சந்தோஷத்துடன் உன்னிடத்தில் வந்தடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக வாஹத்தாவானா அன்பில்